الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லனாகிய அல்லாஹத்து சுபஹானஹுவத்தாலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா سيد القونين طيب الحرمين حبيب العمرين முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் சுஹதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் தயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முக்மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் அஜத் அல்லாஹ் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹுவ தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவாக கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாஹும் கண்ணியமிக்க வளமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் எந்த அளவுக்கு சுருக்கமான வாழ்க்கை என்றா அல்லாஹுக்கு சுபகான முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கைய கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருடம் வாழக்கூடிய வாழ்க்கைய ஒரே ஒரு ஆயத்தின் மூலமா ரொம்ப சுருக்கமாக முழு மனித சமுதாயத்துக்கும் வழங்கப்படுத்திட்டார் இதுதான் முழு மனித சமுதாயத்துடைய சுருக்கமான வாழ்க்கை சுரத்துல் ஹதீத் அல்லா தெளிவாகவே சொல்றான் ஏ அலமு ஏ மனிதர்களை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம் அன்னமல் ஹயாத்து துன்யா நிச்சயமாக இந்த துனியாவுடைய வாழ்க்கை இருக்குதே அதுல ஒவ்வொரு மனிதனும் நாலு கட்டங்களை சந்திக்க வேண்டியது கட்டாயம் சில நேரங்களில் நாங்க யோசிக்கலாம் நாலு கட்டங்களை சந்திச்சதுக்கு பின்னாலதான் ஒரு மனிதனுக்கு மௌத்து வருமானு யோசிக்கலாம் இல்ல இல்ல சில நேரங்கள்ல முதலாவது கட்டத்தை சந்திக்காமலும் ஒரு மனிதன் மௌத்த சந்திக்கலாம் அல்லது முதலாவது கட்டத்தை சந்திச்சுட்டு மௌத்த சந்திக்கலாம் ரெண்டாவது கட்டம் மட்டும் சந்திச்சுட்டு மௌத்த சந்திக்கலாம் மூணாவது கட்டம் நாலாவது கட்டத்தையும் பூர்த்தி செஞ்சதுக்கு பின்னாலே மௌத்த சந்திக்கலாம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே எது எப்படியாக இருந்தாலும் முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கை இந்த நாலு கட்டம்தான் தான் கண்ணியத்துக்குரிய நண்பர்களே அதுல முதலாவது அல்லா சொல்றான் ஒன்னாவது சொல்றான் முதலாவது நீங்க சந்திக்கக்கூடிய கட்டம் ஒன்று வீணாக கழிஞ்சிடும் இல்லாட்டி விளையாட்டாக கழிஞ்சிடும் ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் வசீனா ரெண்டாவது கட்டம் ஒன்று அலங்கரிப்பின் மூலமாக அழகுபடுத்துவதன் மூலமாக கழிஞ்சிடும் மூணாவது இன்னும் ஒரு கட்டம் வரும் வாழ்க்கையில ஒத்தப்பாகுறும் பைனக்கும் ஒருத்தருக்கு மத்தியில ஒருத்தர் பெருமை அடிப்பதன் மூலமாக கழிஞ்சிடும் நாலாவது இன்னும் ஒரு கட்டம் வரும் அம்பாலி வல் அவுலாத் ஒருத்தருக்கு மத்தியில ஒருத்தர் அதிகத்தை வச்சு பெருமை அடிப்பதன் மூலமாக நாலாவது கட்டமும் கழிஞ்சிடும் நாங்க யோசிக்கலும் அல்லாஹால இந்த இடத்துல என்ன செல்ல பாக்குறான் என்றா அல்லா சொல்றான் முதலாவது மனிதன் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய கட்டத்துல முதலாவது கட்டம் இருக்குது லைப் அல்லது உலகம் ஒன்று விளையாட்டா இருக்கும் இல்லாட்டி வீணாக இருக்கும் சின்ன பிள்ளைகள் எடுத்து பார்த்தா விளங்கும் முதலாவது கட்டம் சைல்ட்ஹுட் செல்வோம் சிறு பிள்ளை பருவம் இந்த கட்டத்துல சின்ன பிள்ளைகளை பார்க்கலும் அந்த பிள்ளைகளுடைய பார்வையில எது பெருமதியோ அது எங்களுடைய பார்வையில பெருமதி இல்லை எங்களுடைய பார்வையில எது பெருமதியோ அது சின்ன பிள்ளைகளுடைய பார்வையில பெருமதி இல்லை உதாரணம் ஒரு கையில நாங்க இனிப்பு பண்டம் ஒன்றை வச்சு இன்னும் ஒரு கையில நாங்க ஒரு நூறு ரூபா காசை வச்சிருக்கிறோம் சொல்லிய வச்சிருக்கிறோம் காட்டு பிள்ளை கிட்ட கேட்கிறோம் அந்த சின்ன பிள்ளை கிட்ட எது ஓணும் என்று கேட்டா அது பாஞ்சு அந்த இனிப்பு பண்டத்தை தான் எடுக்கும் நூறு ரூபா காசு எடுக்காது ஏன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதுக்கு பெருமதியான விஷயமும் தெரியா பெருமதி இல்லாத விடயமும் தெரியா அது சின்ன விளையாட்டு பொருள்களை வச்சு விளாடி கொண்டிருக்கும் ஏன் அதனுடைய காலம் இருக்குதே ஒன்று விளையாட்டாக கழிஞ்சிடும் இல்லாட்டி வீணாக கழிஞ்சிடும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது கட்டம் அல்லா ரெண்டாவதாக சொல்றான் வசீனா அலங்கரிப்புல கலைஞ்சிடும் இப்ப அவர் அந்த சிறுபிள்ளை பருவத்தை தாண்டி இளமை பருவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வாரார் வாலிப்ப பருவம் என்று சொல்லக்கூடிய கட்டத்துக்கு வாரார் இப்ப அவருக்கு அந்த சின்ன பிள்ளைகளை போல இனிப்பு பண்டங்கள் சாப்பிடணும் என்று எந்த பிக்கரும் இல்ல எந்த யோசனையும் இல்ல விளையாட்டு சின்ன விளையாட்டு பொருள்களை வச்சு விளையாடணும் என்று எந்த சிந்தனையும் இல்ல இப்ப அவருக்குரிய சிந்தனை என்ன நான் இப்ப அழகாக இருக்கணும் நான் இப்ப பியூட்டிஃபையாக இருக்கணும் மக்கள் என்னைய பார்த்து சொல்லணும் நீங்க பசுந்தான் ஒரு வாலிபன் பசுந்தான் ஒரு வாலிபன் பெண் இப்படி சொல்லணும் நான் இப்ப அவருடைய ப்ராப்ளம் என்ன நான் பசுந்தாக இருக்கணும் அல்லா சொல்றான் உன்னுடைய வாழ்க்கையில ரெண்டாவது கட்டம் வாலிபம் வசீனா அலங்கரிப்புலேயே கழிஞ்சிடுவோம் மூணாவது இன்னும் ஒரு கட்டத்தை சந்திப்பாய் ஒத்தபாகுரும் பைனக்கும் வாலிபத்தையும் தாண்டித்தார் இப்ப தொழில் என்ற அமைப்புல போவார் ஒருத்தருக்கு மத்தியில் ஒருத்தர் பெருமை அடிப்பாங்க எப்படி பெருமை அடிப்பாங்க வெளியில மக்கள் கேட்கிறாங்க இப்ப அவருக்கு ஆரம்பத்துல இருந்ததை போல விளையாட்டு பொருள்களை வச்சு விளையாடுறதுக்கோ விளையாட்டி தன்னை அழகுபடுத்துறதுக்கோ நேரம் இல்ல இப்ப அவருடைய முழுமையான பிக்கர் அவர் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் ஏண்ட டெசிக்னேஷன் இதுதான் ஏண்ட தொழில் இதான் என்று கேட்டா வெளியில நான் இந்த இடத்துல இப்படி கம்பெனியில இந்த அந்தஸ்துல இருக்கிறேன் நான் இந்த அளவுக்கு சம்பளம் எடுக்கிறேன் இப்படி பெருமையாக சொல்லிக் கொள்ளணும் அல்லாஹ் சொல்றான் வாழ்க்கையில மூணாவது கட்டம் உன் டெசிக்னேஷனை வச்சு உன் தொழிலை வச்சு உன்னுடைய சம்பளத்தை வச்சு உன்னுடைய சொத்தை வச்சு பெருமை அடிப்பாய் இதுதான் வாழ்க்கையில மூணாவது கட்டம் அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான் அதுக்கு பின்னால ஒரு கட்டம் வரும் என்னென்றா அதிகத்தை வச்சு பெருமை அடிப்பார் இப்ப இவர் தொழில் எல்லாம் சம்பாதிச்சு முடிஞ்ச காலம் இப்ப பேரம் பேசிய காணக்கூடிய காலம் வயசாகிட்டு இப்ப யாராவது கேட்டா இவர் சொல்லணும் என்ன எனக்கு இத்தனை புள்ளே லீக்கிறாங்க அதிகத்தை வச்சு பெருமை எனக்கு இத்தனை பேர புள்ளே லீக்கிறாங்க எனக்கு இத்தனை ஊடு வாசல் இருக்குது எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது அதிகத்தை வச்சு ஒரு மனிதன் பெருமை அடிக்க ஆரம்பிப்பான் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நாலாவது கட்டம் அதுக்கு பின்னால உலமாக்கள் சொல்றாங்க இந்த மனிதன் சபருக்கு வைத்துடுவான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குரான்ல அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றான் ஓமல் ஹயாத்து துன்யா மத்தா உல் இந்த துனியாவுடைய வாழ்க்கை இருக்குதே ஏமாத்தக்கூடிய ஒரு மதா பொருள் என்பதாக அல்லாஹ் குரான்ல தெளிவாக சொல்றான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எது எப்படியாக இருந்தாலும் இந்த சுருக்கமான வாழ்க்கையில மனிதன் வாழ்றதுக்காக வேண்டி அல்லாஹால துனியாவை தந்திருக்கிறான் இந்த துனியால மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நியமத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லா தந்திருக்கிறார் இந்த கோடிக்கணக்கான நியமத்துல மிக முக்கியமான ஒரு நியமத்தை பத்தி இந்த இடத்துல பேசுறது பொருத்தம் என்ன நினைக்கிறேன் அதுல மிக முக்கியமான ஒரு நியமத்தான் மனிதனுடைய இரண்டு கண்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே இஸ்லாத்துடைய பார்வையில கண்களுடைய பெருமதி என்ன நாங்க கேட்கிறோம் நியமத் என்று சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹ் எங்களுக்கு என்னத்தை தந்திருக்கிறான் ஒரு நேரம் தின்றதுக்கு இல்ல அல்லாஹ் என்னத்தை தான் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்னத்தை தான் செஞ்சிருக்கிறான் ஒரு நேரம் நொஸ்டாகித்து இல்லாட்டி நாங்க கொஞ்சம் இதுல போறோம் லாபம் இல்லாத நிலைமையில நட்டத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்க குஃபருடைய வார்த்தைகளை பேசுறோம் அல்லாஹ் என்னத்தை தந்திருக்கிறான் என்னத்தை செஞ்சிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பெருசாக நியமத்தை பத்தி யோசிக்க தேவையில்ல மனிதனுடைய ரெண்டு கண்ணை எடுத்தா போதும் அந்த மனிதன் அல்லாஹோ விளங்குறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு ஆன்லைன் அல்லா கேட்கிறான் அலம் நஜ் அல்லஹு உங்களுக்கு ரெண்டு கண்கள் அமைச்சு நாம தரலையா உங்களுக்கு கேட்கக்கூடிய ரெண்டு காது பார்க்கக்கூடிய நல்ல கண்கள் சிந்திக்கக்கூடிய புத்தி இதெல்லாத்தையும் தந்தோம் குரானுடைய ஆயத்தை அல்ல முடிக்கிறான் ஏன் தந்தோம் அல்லக்கும் தஷ்குரூன் நீங்க நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யாராலே இந்த கண்களை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுடைய மூதாதையர்களுடைய வளமையில் ஒன்று இருக்குது எங்களுடைய அப்பமார் அப்பட அப்பமார் அவங்க கூட பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவிலைக்கு சொல்லுவாங்க கண் மாணிக்கம் என்பதாக சொல்லுவாங்க ஏன் அந்த வார்த்தையை பாவிக்கிறாங்கடா உண்மையாகவுமே மிம்பர்ல இருந்து சொல்றோம் கண் என்றது மாணிக்கத்தை விடவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கண்ணோட்டத்துல மட்டும் இல்லாம சயின்டிபிக்கலி விஞ்ஞானத்துடைய கண்ணோட்டத்துல பார்த்தா தற்காலத்துக்கு பொருத்தமான அமைப்புல பார்த்தா எங்களுக்கு தெரியும் சார்ஸ் டாவின் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானி அவருடைய பெயர் சொன்னா பெருசா அறிமுகம் இருக்காது ஆனா அவருடைய போமுலாவை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க அவர்தான் யார் அவருடைய முழு ரீசர்ச்சும் என்ன இந்த உலகத்தில் ஈக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வஸ்துக்களும் அது மனிதனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது யாராலையும் படைக்கப்பட்டதல்ல தானாக ஏதாவது ஒன்றிலிருந்து உருவாகினது தான் இதுதான் அவருடைய ரீசர்ச்சுடைய முடிவு சார்ஸ் டாவின் என்றது யார் என்றா குரங்குல இருந்துதான் மனுஷன் வந்தான் என்ற போமுலாவை சொன்னவர் இப்ப எல்லாத்துக்கும் இருக்கும் இவருடைய ரீசர்ச்சுடைய முடிவு கூட சொல்றார் மனிதன் கூட வந்தது குரங்கிலிருந்து இருந்துதான் ஆனாலும் கடைசியாக அந்த ரீசர்ச்சுடைய முடிவை முடிக்கிறார் இந்த கண்ணுடைய விஷயம் மாத்திரம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த கண்ணுடைய விஷயத்துல மாத்திரம் எனக்கு கருத்து வேறுபாடு இல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கண்ணை மாத்திரம் யார் சரி படைச்சிதான் உலகத்தில் இருக்கும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே இந்த காலத்துடைய விஞ்ஞானிகளும் சொல்றாங்க நாங்க பாவிப்போம் அதிகமா ஹெச்டி கேமரா என்று சொல்லி ஹை டெபினிஷன் கேமரா அதாவது பிடிச்சேன்னா தெளிவாக பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு கேமரா ஹெச்டி கேமரால ஆக சிறந்த கேமரா வேற எதுவும் இல்ல மனிதனுடைய ரெண்டு கண்கள் உதாரணத்துக்கு விஞ்ஞானிகள் எழுதுறாங்க தெளிவாகவே உதாரணம் ஒரு தொழிற்சாலை ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி ரன் ஆகுறதுக்கு ஒரு கம்பெனியை எடுத்து பார்த்தா ஒரு கம்பெனிக்கு கீழால பல டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க under writing department claim department இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க கிட்டத்தட்ட கண்கள் மட்டும் இயங்குறதுக்கு கண்ணுடைய பார்வை சீரா இயக்கிறதுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட நாற்பது சப் சிஸ்டம் உள்ளுக்கு இயங்கணும் என்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த ரெண்டு இன்ச் உள்ளுக்கு அல்லா நாற்பது சப் சிஸ்டத்தை இயங்க வச்சிருக்கிறான் இதனுடைய முழு கண்ட்ரோல் யாருடைய கையில ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய கையில சுபகாரம்மா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யாரே அது மாத்திரமல்ல ஹதீஸ்ல கூட தெளிவாக வருவது இந்த ரெண்டு கண்ணை பாதுகாக்கிறதுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட எத்தனையோ மலக்குமார்கள் எல்லாம் கிட்ட போட்டிக்கிறான் ரெண்டு கண்களை பாதுகாக்கிறதுக்கு ஆச்சரியமான ரெண்டு விஷயம் தான் கண்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் அல்லாஹால ரெண்டு லிட்ட வச்சுக்கிறான் அதாவது இமைகள் இந்த இமைகளுடைய வேலை என்ன ஆட்டோமேட்டிக்கா இயங்கக்கூடிய விஷயம் ஏதாவது தூசி தூசி வாரண்டா டக்கெண்ட் கண் மூடிக்கொள்ளும் என்ன காரணம் அல்லாஹ் அப்படிதான் வச்சுக்கிறான் அதனுடைய வேலை என்ன கண்ணை பாதுகாக்கிறது அல்ல கண்ணை பாதுகாக்கிறதுக்கு மாத்திரம் அந்த இமைகளை வச்சிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல தப்பி தவறி ஒரு தூசு உள்ளுக்கு வைத்துட்டு கண்ணுள்ளுக்கு வைத்துட்டு அல்லாஹுத்தால ஒரு லிக்யூட வச்சிருக்கிறான் ஒரு கண்ணீரை வளவரைச்சி அந்த கண்ணீரை கண்ணீரின் மூலமாக அந்த தூசியை அப்படியே வெளியே தள்ளிடுவார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல இந்த கண்ணுடைய சிறப்பு மட்டும் சொல்றதுக்கு நபி அவங்க ஒரு ஹதீச சொன்னாங்க இந்த ஹதீஸ் நான் நினைக்கிறேன் அதபுல் முப்ரத் என்ற கிதாப்ல இமாம் புகார் ரஹிமஹுல்லா அவங்க கொண்டு வராங்க தபரானிலையும் இமாம் தபரா ரஹிமஹுல்லா அவங்க கொண்டு வராங்க முஸ்னத் அஹமதுல இமாம் அஹமத் ரஹ்மஹுல்லா அவங்க கொண்டு வராங்க இந்த ஹதீஸ தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்குது ஒரு மனிதன் ஆரம்பத்துல பிறக்கக்கூடிய நேரம் அவனுக்கு கண் பார்வையை எல்லாம் எடுத்து போட்டுட்டான் தெரிஞ்ச மக்களுக்கு சொல்லுங்க வைத்து இதா அகத்து ஹதீஸ்ல வருவது எப்போ அஜ்ஜவஜல் இதா அகத்து கரீம தைக்க அல்லா கண்ணின் பாவிக்கல்ல கரீம செய்க்க கண்ணியமான அந்த ரெண்டு விஷயத்த உங்களுக்கிட்டேந்து அல்லா எடுத்துட்டான் என்றா அதற்காக நீங்க பொறுமையாக இருக்கிறீங்க நீங்க இருக்கிறீங்க இந்த சதமத்தில் ஊழா ஆரம்பத்தில் இருந்து கண் எடுக்கப்பட்ட நாள்ல இருந்து பொறுமையோடும் எஹ்திசாபோடும் நன்மையை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறீங்களா நபி அவங்க ஹதீச முடிக்கிறாங்க லம் அர்த சவாபன் இல்ல ஜன்னா சுபஹான ஹதீச நபி அவங்க முடிக்கிறாங்க எந்த மனிதனுக்கு கண் பார்வையை அல்லாஹ் ஆரம்பத்தில் எடுத்துட்டானோ அவன் பொறுமையோடு நன்மை எதிர்பார்ப்பவன் நம்ம இருக்கிறான் கையாமத்துடைய நாள் அந்த கண் பார்வையை எடுத்ததுக்கு பகரமா கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கம் என்றாங்க நபி அவங்க சுபகான கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே கண்ணுடைய நியமத்து இருக்குது விளாக்கக்கூடிய ஒரு நியமத்தல்ல அல்ல ஆனா இந்த காலத்துல என்னுடைய குலாசாக்க நான் வாரன் இந்த காலத்துல கண்ணுடைய நியமத்தை நாங்க சரியான முறையில பயன்படுத்துறோமா இமாம் குர்சுபி ரஹமஹுல்லாம தெளிவாகவே சொல்றாங்க கண் என்றது என்னென்றா பாபுல் கபீர் உள்ளத்துக்காக பெரிய கதவுதான் கண்கள் என்பதாக சொல்றாங்க ஒரு மனிதன் அல்லாவின் பக்கம் கண்கள் அல்லாவுடைய நியமத் அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாவுடைய சிறப்புகள் இந்த விடயங்களின் பக்கம் ஒரு மனிதனுடைய கண் திரும்பி இருக்குதா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அவனுடைய உள்ளம் பிரகாசிக்கும் ஒரு மனிதன் பாவத்தின் பக்கம் அவனுடைய கண் இருக்குதா ஹராமான விஷயங்களின் பக்கம் கண் திரும்பி இருக்குதா பார்வை திரும்பி இருக்குதா அவனுடைய உள்ளத்துல இபாதத்துடைய ருசி வராது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் ஒண்ணு சொன்னாங்க ما من مسلم ينظر إلى معاصي امرأة أول مرة ثم يغل بصرا إلا أحدث الله عبادة يجد حلاوتها ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான மனிதன் பாதையில நடந்து போறார் போகக்கூடிய நேரம் ஒரு மகரம் இல்லாத ஒரு பெண் வாரா இந்த பெண்ணை பார்க்கிறது அந்த மனிதனுக்கு தெரியும் ஹராம் என்பதாக ஹராம் என்பதின் காரணமாக எந்த மனிதன் தன்னுடைய பார்வை அப்படியே தாழ்த்துவாரோ யாரெல்லாம் பார்வை அப்படியே தாழ்த்தி கொள்வாங்களோ அல்லாஹு தாலா பாவத்துடைய ஒரு ருசிய உள்ளத்திலே கலட்டுவான் நன்மையுடைய ஒரு ருசிய உள்ளத்துல போடுவான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த மனிதன் இந்த பெண்ணை பார்க்கறது மகரம் இல்லாத பெண்ணை பார்க்கறது ஹராம் என்று தெரிஞ்சும் ஒரு மனிதன் பார்த்து கொண்டே ஈப்பாரோ அல்லாஹு தாலா ஒரு நன்மையுடைய ருசியை உள்ளத்திலே இருந்து கலட்டுவான் பாவத்துடைய இன்பத்தை அந்த மனிதனுடைய உள்ளத்துல போடுவான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களுக்கு தெளிவாக எச்சரிச்சிருக்கிறாங்க பார்வையுடைய விஷயத்துல அல்லாம இபின் கையும் ரஹத்துல்லாஹி அலையும் சொல்றாங்க ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரம் அஞ்சு விதமான பார்வைகள் இருக்குது அஞ்சு விதமான பார்வைகள் இஸ்லாம் பிரிக்குது பார்வைகள் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த அஞ்சு விதமான பார்வைகள் தான் அந்த மனிதனுக்கு இருக்கும் அதுல முதலாவது தான் சொல்றாங்க அந்நபுருள் அல்லாஹு தாலா முதலாவது சொல்லக்கூடிய விடயம் அந்நபுருள் வாஜிப் ஒரு மனிதன் கட்டாயமாக பார்க்க வேண்டிய பார்வை கட்டாயமாக பார்க்க வேண்டிய பார்வை என்ன உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க பயான் செய்யறாங்க கட்டாயமாக பார்க்க வேண்டிய பார்வை என்னென்றா முதலாவதாக பார்க்கணும் குரானுடைய விடயங்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகள் என்ன விடயங்களை பார்த்தா அல்லாவுடைய ஞாபகம் வருமோ இந்த விடயங்களை பார்க்கிறது வாஜிப் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க அதுதான் நான் ஆரம்பத்திலே ஹதீச சொன்னேன் ஒரு மனிதன் ஹராம் என்பதின் காரணமாக பார்வையை தாழ்த்தினா உள்ளத்துல இபாதத்துடைய ருசி அல்லா போடுவார் இபாதத்துடைய ருசி வரும் பாவத்துடைய ருசி அல்லா கலட்டுவார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இது முதலாவது பார்வை ரெண்டாவது அல்லாம இவனு கையும் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க ரெண்டாவது பார்வை தான் அந்நபுருல் ஹராம் ஹராமான பார்வைகள் தவிர்ந்து கொள்ள வேண்டிய பார்வைகள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் தடுத்த விடயங்கள் இதுக்குள்ள வரும் அல்லாஹ் ஹராமாக்கின விடயங்கள் இதுக்குள்ள வரும் மகரமில்லாத பெண்களுடைய விடயம் இதுக்குள்ள வரும் மோசமான காட்சிகள் வரும் ஆபாச படங்கள் வரும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு இடத்துல அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான் லகும் குலூபுல்லா எப்பஹூ நபிஹா குரான்ல ஆரம்பத்துல சொல்ல வழக்கது ஜரனா லிஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வல்லின் ஜின்களிலேயும் மனிதர்களிலேயும் அதிகமானவங்க நரகத்துக்கு தான் போவாங்க ஏன் லகும் குலூபுல்லா பிஹா நல்ல உள்ளங்கள் அவங்களுக்கு கொடுத்திருப்போம் நல்ல விஷயங்களை சிந்திக்க மாட்டாங்க வலகும் நல்ல கண்களை கொடுத்திருப்போம் நல்ல பார்வைகளை அவங்க பார்க்க மாட்டாங்க வலகும் நல்ல காதுகளை கொடுத்திருப்போம் நல்ல விஷயங்களை கேட்டிருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் யார் உலாய்க்க கல் ஆம் அவங்க எல்லாம் கால்நடைகளை போல கால்நடை என்றா ஆடு மாட போல என்பதாக அல்லாஹ் குரான்ல சொல்றான் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஆயத்துல சொல்றான் பல் ஹும் அமல் அடுத்த வார்த்தை பல் ஹும் அமல் இல்ல இல்ல கால்நடைகளை விடவும் கேவலமானவங்க அப்படி என்றா யார் அல்லாஹ் இஸ்லாத்துல தடுத்த மிருகங்கள் இருந்து கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பார்வை என்றது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த பார்வையின் மூலமா பல விபரீதங்கள் வரும் பார்வைதான் பாவத்துக்கு அடிப்படையான காரணம் எப்ப ஹராமான பார்வை வருமோ எந்த குடும்பங்கள்ல மகரம் பேணப்படலையோ நிச்சயமாக சொல்றோம் அந்த குடும்பங்கள்ல பாவங்கள் நடக்காம அந்த குடும்பம் ஒரு நாளும் ஈடேற்றத்தை காணவே முடியாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே அவர்களுடைய ஈடேற்றம் நினைச்சு கொண்டு இருப்பாங்க நன்மையோட தான் நாங்க இருக்கிறோம் சில மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாங்க கேட்டு இருக்கிறோம் ஹசரத் நீங்க செல்றத பார்த்தா கடையில எத்தனையோ பெண்கள் வாராங்க நாங்க நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கு வியாபாரம் ஒண்ணும் செய்யறது அப்படி பார்த்தா கீழே பார்த்து கொண்டு ஏகவா சொல்றீங்க இப்படி ஒரு மனிதன் பேசுறாரா ஒல்லாஹி சொல்றேன் அந்த மனிதன் எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் மிம்பர்ல இருந்து சொல்றோம் அந்த மனிதன் எல்லாம் மன்னிக்க மாட்டான் இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறார் அவரும் கடைதான் செய்தார் பெண்களும் வாராங்க கஸ்டமரா அவர் சொல்றார் என்ன செய்ய ஹதரத் பெண்கள் வாராங்க தௌப செஞ்சு கொண்டு ஈக்கணும் மதரத் உள்ளத்துல சரியான கவலை தான் ஹதரத் பாவத்துல ஈக்கிறோம்னு விளங்குது ஹதரத் சரியான மோசத்துல ஈக்கிறோம் விளங்குது ஹதரத் அல்லா கிட்ட தௌபா செஞ்சு கொண்டு ஈக்கணும் ஹதரத் ஒல்லாஹி சொல்றேன் இந்த மனிதன் அல்லா மன்னிப்பான் ஏன் கண்ணியத்துக்குரிய நல்லது யார்களே ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைமை தான் ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அடே பாவம் நடக்குதுதான் பாவத்தை பத்தி ஒரு கவலை கூட இல்லையா எங்களால நடக்குது ரப்பே ஒரு கவலையும் உள்ளத்தில் இல்லையா கண்ணியத்துக்குரிய நல்லது யார்களே அதுதான் உலமாக்கள் சொல்லிருக்கிறாங்க ஒரு மனிதன் ஹராமான பார்வைகள் பார்க்கிறானா அல்லாவுடைய வீட்டை காபாவை கண்ணால பார்க்க மாட்டான் என்பதா அதிகமான உலமாக்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே மூணாவது சொல்றாங்க அந்நபுருள் முஸ்தஹப் விரும்பத்தக்க பார்வைகள் இஸ்லாத்துல விரும்பத்தக்க பார்வைகள் இஸ்லாத்துல கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் பார்வையின் மூலமாகவும் அல்லா நன்மைகளை தாரான் ஹதீஸ்ல வருவது தெளிவாக சஹிஹான ஹதீஸ் ஒரு மனிதன் தன்னுடைய தாயையும் தந்தையும் ஒரு பாசத்தோட ஒரு இறக்கத்தோட அந்த தாயையும் தந்தையும் பார்த்து கொண்டிருந்தா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜும்ரவுடைய நன்மை அல்லா கொடுப்பான் இந்த காலத்தில் எத்தனை பேர் தன்னுடைய தாய் தந்தை இறக்கத்தோட பார்க்கிறோம் விருப்பத்தோட பார்க்கிறோம் வெறியோட பார்க்கிறோம் கோபத்தோட பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பார்வையின் மூலமையான நன்மையை சம்பாதிக்க முடியுமா ஒரு நாள் முடியாது இதுதான் முஸ்தஹப்பான பார்வைகள் பார்வையின் மூலமாக அல்லா தாரா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு கணவன் இருக்கிறாரு வீட்டுக்கு வாரார் வரக்கூடிய நேரம் மனைவி இறக்கத்தோட கணவனை பார்க்கிறார் இந்த காலத்தில் நடக்கிறது குறைவு இறக்கத்தோட பார்க்கிறார் கணவனும் மனைவியை இறக்கத்தோட பார்க்கிறார் ஹதீஸ்ல வந்திருக்குது இந்த ரெண்டு பேரும் அன்போட இறக்கத்தோட பார்க்கிறதின் காரணமா அல்லாஹ் அந்த ரெண்டு ஜோடியையும் அந்த ஜோடி அல்லாஹால ரஹ்மத்துடைய பார்வையில பார்ப்பான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அந்நபுருள் முஸ்தஹப் விரும்பத்தக்க பார்வைகளை காத்துறார் அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க அந்நபுருள் மக்ரூ அந்நபுருள் மக்ரூ வெறுக்கத்தக்க பார்வைகள் அல்லா வெறுக்கக்கூடிய விஷயங்கள் அனாவசியமான விடயங்களை பார்க்கிறது அதை பார்க்கறது ஹராம் என்ற புதுதுக்கு போகாது ஆனாலும் இதை பார்க்கறதுக்கு எந்த தேவையும் இல்லை உதாரணம் ரோட்ல போறோம் ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு போயிட்டு கையால தடுக்கலாம் அப்படி இல்லை நாங்க உள்ளத்தால தான் தடுக்க முடியும் வாயாலையும் தடுக்கலாம் பிரச்சனை வேற மாதிரி திரும்பும் உள்ளத்தால துவா செஞ்சுட்டு அந்த இடத்துல அதை பார்த்து கொண்டிருக்கிறல்ல வந்துடும் உள்ளத்தால துவா அவ்வளவுதான் எப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மக்ரோஹுக்கு வைத்திரும் ஒரு மனிதன் மக்ரோ என்று தெரிஞ்சும் அதை செய்யறானா ஹராத்தின் பக்கம் வைத்திரும் பாவமாகிறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கடைசியாக சொல்றாங்க அன்னதுருள் முபாஹ் அந்நபுருள் முபா எதை பார்ப்பதால நன்மையும் இல்லையோ எதை பார்ப்பதால் அந்த மனிதனுக்கு பாவமும் கிடைக்குது இல்லையோ அந்த விடயங்களை விட்டும் ஒரு மனிதன் தவழ்ந்து கொள்ளணும் இதை பார்க்கறதால எந்த நன்மையும் இல்லை இதை பார்க்கறதால எந்த பாவமும் இல்லை இது தேவையில்லாத ஒரு விடயம் நாங்கள் அதை விட்டு தவிர்ந்து கொள்றது மிச்சம் நல்ல இது அஞ்சாவது பார்வை கண்ணியத்துக்குரிய நல்லடி யாரே இபுன் அபி துனியா ரஹ்மஹுல்லா அவங்க தெளிவாகவே இந்த ஹதீஸை கொண்டு வராங்க நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவங்க சொல்றாங்க மூணு கண்கள் மூணு கண்கள் தையாமத்துடைய நாள் ஒரு மூணே மூணு கண்கள் தயாமத்துடைய நாள் நரகத்தை கண்ணாலையும் பார்க்காது கடைசியா சொல்லி முடிச்சுக்கோங்க மூணு கண்கள் கியாமத்துல நரகத்தை பார்க்காது நபி அவங்க முதலாவதாக சொன்னாங்க குள்ளு ஐனின் நாள் எல்லா கண்களும் அழுந்து கொண்டிருக்கும் கியாமத்துடைய நாள் அதுல மூணு கண்கள் மாத்திரம் அலாது அதுல முதலாவது கண் தான் நபி அவங்க சொன்னாங்க ஐனன் அல்லா தடுத்த விடயங்களை விட்டும் தன்னுடைய பார்வையை தூரமாக்கி கொண்ட கண் அல்லாஹ் எந்த விஷயத்த ஹராம் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த விடயத்தை விட்டும் தன்னுடைய கண்ணை பாதுகாத்த கண் கையாமத்தில் அலார் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ரெண்டாவது சொன்னாங்க எந்த கண் அல்லாவுடைய பாதையில அல்லாவுக்காக வேண்டி விழிச்சிருந்த கண்கள் இந்த கண்ணும் கையாமத்துல அலாது என்பதாக நபி அவங்க சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க பயத்தில தெளிவாக எந்த கண் அல்லாவுடைய பயத்தில கொசியுடைய தலையுடைய அளவு கண்ணீர் வடிக்குமோ அந்த கண் கியாமத்தில் அதுதான் தெளிவாக ஒரு சம்பவம் வருவது குரான்லயும் அல்லா ஜஹான் செல்லக்கூடிய மலக்குமாருக்கு அல்லா சொல்லுவானாம் கையாமத்துடைய நரகவாதிகள் எல்லாத்தையும் நரகத்துடைய விளிம்புக்கு கொண்டு வாங்க கயாமத்துடைய எல்லா நரகவாதிகளும் வந்துருவாங்க அதுல முதலாவதாக இருப்பார் யாரு அபு தாலிப் நபியுடைய சாச்சா என்றுவோம் நபியோட பெரியப்பா என்றுவோம் இந்த அபு தாலிப் தான் முதலாவதாக நினைப்பார் அவருக்கு நெருப்பாலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படும் அதை அணிவிப்பு உடுத்தத்துக்கு பின்னால அந்த நெருப்புடைய அந்த செருப்புடைய சூட்டின் காரணமா மூளை உருவி வடிய ஆரம்பிக்கும் இதை பார்த்த உடனே நரகவாதிகள் எல்லாம் அழ ஆரம்பிப்பாங்க மக்கள் எழுதுறாங்க அவங்க அழுந்து அழுந்து அப்படியே கண்ணீர் முடியும் கண்ணீர் முடிஞ்சதுக்கு பின்னால ரத்தம் கொட்டும் ரத்தமும் முடியும் அதுக்கு பின்னால சீல் கொட்டும் சீலும் முடியும் ஆனாலும் அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான் அந்த நரகவாதிகள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க தயாமத்துடைய நாள் இவ்வளவு வளர்ந்தும் ஒரு மனிதனை அல்லா திரும்பி பார்க்க மாட்டான் ஆனா உலகத்துல வாழக்கூடிய நேரம் அல்லாவுடைய பயத்துல ஒரு மனிதன் ஒரு மனிதன் கொசியுடைய தலையுடைய அளவு அவன் கண்ணீர் வடிச்சான் என்றா அல்ல அவனுடைய முழு பாவத்தை மன்னிச்சு போட்டுடுவான் சுபா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த சுருக்கமான வாழ்க்கையில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து தேயாமத்துடைய நான் நல்லவர்களாக அல்லாஹ் சந்திக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதன் கிட்டே இருந்தும் ரபுல் ஆலமின் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ ரஹ்லாசோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தல்லா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் கொடைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்து மறியாமல் விஷய தவறுகளை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லா நீங்க கொடுக்க ரொம்ப தகுதியானவங்க யா அல்லா உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா உங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களுடைய வாழ்க்கையில வரப்பு செஞ்சிடியா அல்லா எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளா இருக்கிறாங்க யா அல்லா அவர்களுடைய கபர்கள் விசாலமாக்கி வச்சிருவாயாக சொர்க்கத்துடைய ஆக்கி வச்சிருவாயாக நரகத்துடைய படுகொலியாக இருப்பாயாக இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு எங்களுடைய ருஹ்களை கைப்பற்றிடுவாயாக வாஹர்